இது சொல்லுகிறது பாருங்க இது முதல் பாட்டு நீ அடுத்தார் போல இருக்கிறப்ப உண்டோருண்டோருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டிர் ஆனலி என்றறி உண்கிலை தொண்ட நேர்க்கு உள்ளவா வந்து தோண்டினாய் கண்டும் கண்டீலன் என்ன கண்மாயமே பாவம் உண்டோர் உண்பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டிர் ஆனலி என்றலி உங்கிலை பெருமானி நீ இறைவன் உண்டு ரெண்டு ரெண்டு குழு இருக்கு என்னைக்குமே இருந்தது உண்டு உண்டுன்னு ஒருத்தன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருப்பான் அது இயற்கை அது <laughs> அதனால அந்த இல்லைங்கிறது என்னமோ இன்னைக்குதான் புதுசா வந்தது அல்ல நம்ம இதுல கூட மூணாம் சூத்திரம் என்னது மூணாம் சூத்திரம் என்ன சுவையான படம் மூன்றாம் சூத்திரம் உளதிலது என்றலின் உளது ஆன்மா உளது ஏன்னாரு இலது என்றலின் உளது நீ எப்ப இல்லைங்கிறியோ அது உண்டுடா அப்படின்னாரு அதெல்லாம் இந்த மூணாம் சூத்திரம் தர்க்கவாதம் ஏழு பேரை மறுக்கிறார் அந்த ஒரு சூத்திரத்தில் உளதிலது தெண்டலில் எனது உடல் எண்டலில் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்களில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயாயந்திர தனிவினுள் ஆன்மா உலகு நான்கே வரி அதுக்கெல்லாம் எப்ப எத்தனை சமயங்களுடைய கருத்து சொல்லி மறுக்கிறது ஆறு ஏழு சமயங்களை கருத்து மறுத்து அந்த சூத்திரம் தான் ஏழு அதிகாரம் இருக்குது ஏன் ஏழு பேரை மறுக்கிறார் குஸ்தி போடுறார் ஆனா சூத்திரம் நாலே வரி பொக்கு பொக்குன்னு பார்த்தா ஒன்னும் விளங்கல நீ உரை தெரிஞ்சாதானே உலகளவின்றலின் எனதுடனின் ஐம்பது ஒழுக்கமடைதலின் கண்மணி உண்டுவினி என்பேன் உணர்த்த வினதலின் மாயா என்பது தனிவுள்ள ஆன்மா நல்லாதான் இருந்தாருப்பா இப்ப ஆரம்பிக்க உளர்றான் என்று நல்லா இருந்தார் மனுஷன் இப்படி ஏதோ உளருதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அருமையான சூத்திரத்தை அதனால இளவு என்றலின் உளது அது மாதிரி இந்த உண்டுங்கிறது என்னைக்கு இருந்ததோ அன்னைக்கே இல்லைங்கிறது இருந்தது நல்லவா இதுல கொஞ்சம் கூட குறைச்சி அவ்வளவுதான் இருக்கும் இல்லைங்கிறது கொஞ்சம் இதுல கொஞ்சம் சும்மா குறையும் இவ்வளவுதானே தவிர பாருங்க முன்னெல்லாம் நிறைய இருந்தது இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு சரிங்களா இல்லைங்கிறது கூடுமானே குறைஞ்சு போச்சு வெறும் வாய் சொல்லுது வீட்டுக்குள்ள அருமையா குங்குமமும் திருநீர் விட்டுக்குது அதனால ஒண்ணு இப்ப இல்லைங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் இனிமே உண்மையாவே இல்லாம போட போகுது <laughs> ஏன்னா யார் இல்லைன்னாங்களோ அவங்க எல்லாம் நல்லா அருமையா உள்ள வழிபாடு செய்யறாங்க குங்குமம் வச்சுக்கிறாங்க யாரு எல்லாம் தாய்க்குளம் அப்படி ஆற்றுப்படுத்துது தாய்க்குளம் ஆற்றுப்படுத்துது ஆமா ஆற்றுப்படுத்துவது யார் தாய் தான் ஆமா நம்ம இதுல பாருங்க தாய்மான தாயுடன் கூடி பின் தந்தையை ஏயுமதே நிட்டை ஆமா முதல்ல நம்ம யாருன்னு கேட்டா பக்கத்திலே பாருங்க சிவய நமங்கிறதுல யானாவுக்கு பக்கத்துல என்ன இருக்குது யானாங்கிறது உயிர் அதுக்கு அடுத்தது யானா வானா தான் அதான் அம்மா வானாங்கிற அம்மாவை கூடிதான் அதுக்கு முன்னால் இருக்கிற சீனாங்கிற அப்பாவை பார்க்கணும் நாமே அப்படித்தானே பார்த்தோம் நமக்கு யார் தெரியும் முதல்ல அம்மா தான் தெரியும் அம்மா தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா நீங்களா காலையில இருந்து எல்லாம் எல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாம் கொடுத்து சாயந்தரம் நாலு மணிக்கு அப்படியே நல்ல சீவ முடித்து சிங்காரித்து சிவந்த நெற்றியில் பொட்டு வச்சு சட்டை போட்டு அப்பா வந்து வாடா அப்படியே கூப்பிடுவாங்க அப்படி அப்பாடா நம்ம அப்பாடா அப்பாடா அப்படின்னு சொன்னதே அம்மா தானே அதனால் தாயுடன் கூடி பின் தாதையை ஏயுமதே நிட்டை என்றார் தாய்மான அதனால உண்டோரொன்பொருள் உண்டு ஓர் ஒன்பொருள் அது உண்டோரொன்பொருள் என்று நாம் படிச்சுக்கிறோம் ஆனா பிரிச்சு படிச்சா ஒன்பொருள் உண்டு ஓர் ஒன்பொருள் உண்டு ஒரு ஒப்பற்ற பரம்பொருள் என்பது ஒருத்தன் உண்டு அல்ல என்று உணர்வார்க்கலாம் என்று உணர்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் பெண்டில் ஆனாலி என்ற அறி ஒன்றிலை ஆனா அப்படி உண்டுன்னு சொல்றவங்களுக்கு கூட ஐயா அவர் ஆனா அப்படின்னாரு தெரியலீங்க பெண்ணா இருக்குமோ தெரியலீங்க அல்லது ரெண்டும் இல்லாத ரெண்டு கட்டான அலியா இருக்குமோ தெரியலீங்க ஆனாகி பெண்ணாய் அலியாய் பிறங்கோழி சேர் விண்ணாகி மண்ணாயி இத்தனையும் பெறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கடல் வாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ஆட்சி வந்துட்டுது வந்துட்டுது இன்னைக்கு என்ன கார்த்திகை பதினஞ்சா ஆமா இன்னொரு பதினஞ்சு நாள் தான் இருக்கு திருவம்பாவை நல்ல ஆணாகி பெண்ணாய் அடியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறும் வேறாய் ஆனால் கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணி விளையாடுற ராஜா விளையாடு இப்பூம்பூ நல்வாய்ந்து ஆரேலோர் எம்பாவாய் இங்கதான் பாடினது அப்படிங்கிறாங்க எல்லாரும் அதனால எல்லாரும் திருவம்பாவை படிக்கிறத விட திருவண்ணாமலை படிக்கிறது அப்படியே எழுத்து கெழுத்து அப்படியே கண்ணீர் தழுவி படிக்கும் இந்த ஊர்ல பாடினது ஆகவே இப்படி பெருமான் ஒருவன் உண்டு என்று உணர்கின்றவர்களுக்கெல்லாம் அவன் ஆனா அல்லது பெண்ணா அழியா என்பது தெரிய முடியல ஏன்னா இன்னதன்மையன் என்றறிவொன்னா எம்மானி பார்த்தீங்களா பாருங்க பாருங்க இப்ப ஆனா பெண்ணா அழியான்னு தெரியலன்னு திருவாசம் சொல்லிச்சு சுந்தரமூர் சுவாமிகள் இன்ன தன்மையன் என்று அறிவுன்னா எம்மானை இது சுருக்கம் அது இது வந்து பதவர மாதிரி ஆனா ஆணுல பெண்ணாவ ஆலியான்னு செல்லுன்னு அவர் என்ன சொன்னார் இன்ன தன்மயன் என்றறிவுன்னாயம்மானி ஆனா எனக்காக எளிவந்த பிரானை எந்தூருக்காரர் சாமியினர் அன்னம் புழையும் வயற்பொலி ஆணி ஆரூரானை திருவாரூர்காரர்ப்பா அப்படின்னா மறக்கணுமாமே மறக்க முடியுமா என்கிறார் அவருடைய அனுபவம் சுந்தரருடைய அனுபவம் ஆகவே ஆண் பெண்டிர் ஆனலி என்ற உன்கீரை அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆன்மா கடவுளாகிய ஒருவன் உண்டு என்று சொல்கின்றவர்களுக்கு கூட அவன் இன்னதன்மையன் என்றறி ஒண்ணாதவனாக இருக்கிற அப்படி இருக்கிற நீ இந்த கேவலம் என் பொருட்டு என்ன செய்தாய் நீ என்ன செய்தாய் தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் இந்த தொண்டனுக்கு அப்படியே உள்ளவா வந்து தோன்றினாய் என்ன உள்ளவா அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதனாக எழுந்தருள் இருந்து அப்பா என்று சொல்லி ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி நேற்று கூட நம்ம மயிலாடுதுறையில ஒரு அன்பர் அதனால இப்படி என்னை தொண்ட நேர்க்கு உள்ளவா வந்து தோன்றினாய் இந்த தொண்டனுக்கு உள்ளவா வந்து தோன்றினாய் குருநாதனாகவே வந்து எனக்கு அது செய்தாய் ஆனால் கண்டும் கண்டீலன் ஆனா அன்னைக்கு பார்த்து எல்லாம் செய்வீங்க அப்படி அருள்லாம் தந்தப்போ இப்படி இருந்ததா இருந்து ஆக கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே ஆனா நீங்க வந்தீர்களா எனக்கு அருள் செய்தீர்களா என்பது கூட எனக்கு தெரியல இப்ப வந்ததும் தெரியல என்னோட சொல்லல என்னையா நீங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தீங்களா ஆமா வந்ததும் தெரியல போனதும் தெரியல போயிட்டீங்க அப்படிங்கிறமில்ல இந்த வந்தும் தெரியல போனதும் தெரியலங்கிறதான் கண்டும் கண்டீலம் என்ன எம்மி உங்களை பார்த்து கொண்டு என்னமோ உபதேசம் எல்லாம் பெற்ற என்னமோ செய்தேன் ஆனா திடீர்னு பண்ணதுனால பார்த்து நான் பார்க்காத போல ஆயிட்டனே ஆனா தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் தொண்டன் பொருட்டு உண்மையான குருநாதன் வடிவில் வந்து எனக்கு அருள் செய்தாய் அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்ப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையாக சொல்ற மேலைவானவரும் அறியாததோ கோலமே மேலைவானவரும் அறியாததோர் தேவரோகத்தில் இருக்கிறேங்கிறாங்க நம்மளோட பெருசா கற்பது காமதேன்னு இதெல்லாம் இருக்குது கூட நல்ல இன்பமா இருக்கிறாங்க ஆனாலும் அவர்கள் கூட பெருமானை உங்களுக்கு தெரியுமான்னாரு சிவசிவ சிவசிவ அதான் எங்களுக்கும் தெரியல அப்படிங்கிறார் எனவே வேலைவானவரும் அறியாததோ தேவர்கள் கூட இன்னவென்று அறிய முடியாத கோலமி என்னை ஆட்கொண்ட கூத்தனி கோலம்ங்கிறது இங்க என்னன்னா அவர் மனசுல என்ன பண்ண குருநாதனாகிய கோலம் அப்படியே கல்ல மூணுன்னா இவர் சொல்றதை நம்ம படிச்சு அந்த குருநாதன் நம்ம மனசுல நினைச்சு பார்க்கலாம் போல இருக்கு இதோ திருப்பெருந்துறை கோயில் இதோ பக்கத்துல குருந்த மரம் அதற்கு கீழே ஒரு திருவுருவம் அந்த உருவம் அப்படி சிவப்பா இருக்கு உடம்பெல்லாம் திருநீர் அணிஞ்சிருக்குது அதுலயும் இந்த திருநீர் எப்படி தெரியுதுன்னு கேட்டா நான் அன்னைக்கே சொன்னேன் சிவன் திறன் திரள் தோல் மேல் நீர் கண்டனை ஆயினும் நெக்கிலை நெஞ்ச சொல்ற பாவி நெஞ்சை அந்த குருநாதன் அப்படி உட்கார்ந்தாரா உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அப்படியே அருமையா தெரிய அப்படிட்டு இருந்தார்தா சிவன் திரள் தோல் மேல் நீர் கண்டனை ஆயினும் அவன் தோலையும் அந்த அது மேல் இருக்கிற திருநெறியும் பார்த்து கூட உனக்கு உருக்கம் இல்லை இக்காயம் கீறுகின்றிலை நீ இருந்தன செத்தன்ன கெடுவது உன் பரிசு பாவம் கேட்கும் இவ்வளவு துடிச்சிட்டேன் என அந்த சிவன் திரள் தோல்வியில் நீர் நின்றது கந்தனையாயின் நெக்கிலை என்பது உள்ளத்தில் அந்த அந்த உருவம் அப்படியே இருக்கு உள்ள கிழியில் உருவெழுதி அப்படியே இருந்துட்டு வரும் அதனால்தான் எனக்கு இன்னும் தோணுதுடா பாவி நீ பார்த்து உனக்கு தெரியலையே இது சொல்லும் போதே நமக்கு என்ன தெரியுமா அந்த சிவன் தோல் மேல் நீர் நின்றது கண்டனை அருமையான திடீர் அணிந்திருந்த கோலத்தை பார்க்க முடியுது திருவாசகத்தினால திருவாசகத்தினால அப்படி எனக்கு அந்த கோலம் இருக்குதே குருநாதனாக வந்த கோலம் அது மிகச்சிறந்த கோலம் மேலை வானவரும் அறியாததோர் மேலுலகத்தில் இருக்கிற வானவர் கூட அறிய முடியாததாக இருக்கின்ற கோலமே குருநாதனாக இருந்த கோலம் என்னை ஆட்கொண்ட கூத்தனி என்னை அடிமையாக ஆட்கொண்ட பெருமானி ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே அருமை அருமை அல்லவா இந்த இந்த உலகமும் இந்த வானுலகமும் இவையெல்லாம் ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல போயிடும் இந்த வருகின்ற காலம் செல்லின் இருக்கின்ற காலம் செல்கின்ற காலம் எல்லாமாக இருக்கிறவன் நீ நீ ஆமா நாமெல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள் பெருமான் ஒருவன் காலம் கடந்தவன் காலம் கடந்தவன் இந்த காலத்தை வச்சு திரு திருமுறைகள் அப்படி விளையாடுது அப்புறம் சாமி நெருநிலையாய் இன்றாகி நாளையாகி மணி நேற்றாக இருந்தாய் இன்றாக இருக்கிறாய் நாளைக்கு நாளையுமாக இருப்பாய் நிமிர் புன்சடை அடிகள் நின்றவாரி எங்கள் பெருமான் அப்படியே காட்சி கொடுக்கிறது என்னன்னு கேட்டா நேற்றாய் இன்றாய் நாளையாய் அப்படின்னார் இது இது வந்து நேற்று இன்று நான்கிறது ஒரு குறுகிய கால அனுபவம் இது ஞாலமே விசும்பே இவையெல்லாம் வரும் காலமே என்று சொல்வது எப்போ ஒரு இடத்துல நடக்குது ஞானமே விண்ணப்பரே அது உலகத்தை சொல்றாரு இது காலத்தை சொல்லுகின்ற பொழுது இவை எல்லாம் வந்துவோம் காலமே என்று சொன்ன வருகின்றது எப்போ நிலை பெற்றிருக்கிறது எப்போ என்னைக்கு அழிய போகுதுன்னா எல்லாமாக இருக்கிறான் பெருமாள் வருங்காலமாய் நிகழ்காலமாய் இனி செல்காலமாய் எல்லாம் இருக்கு அதான் நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்வன் சடையடிகள் நின்றவாறு அவர் அப்படி அவருடைய காட்சி அப்பர் சாமி ரொம்ப அருமை ஒவ்வொரு திருவிழா ஒருத்தர் பார்க்கும்போது அவரவர்கள் ஒவ்வொரு விதமா அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிறாங்க அவரே அதே அப்பர் சுவாமிகள் இந்த ஆறு விதமான காலங்கள் நமக்கு பெரும் பெரும் இதில் இருக்கு ரெண்டு மாசம் ஒரு காலம் எது கார்காலம் கூதிர்காலம் காலம் அப்புறம் இலைவேளிர் காலம் வேளிர் காலம் அப்புறம் என்னது காரே கூதிர் முன்பணி காலம் பின்பணி காலம் இலைவேளிர் காலம் முதுவேளிர் காலம் ரெண்டு மாசம் ஆறு ரெண்டு பன்னெண்டு மாசம் இப்ப என்ன காலம் கூதிர்காலம் காலம் மழை பெய்கிற காலம் குளிர் இதுக்கு அடுத்து வரப்போறது என்ன முன்பணி சாயந்தரத்தில் பனி கொட்டும் காலையில கொஞ்சம் பரவாயில்லன்னு அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு பின்பணி அப்புறம் லேசான வேணில் இளவேணில் அப்புறம் கடுமையான வெயில் முதுவேணில் தமிழன் எப்படி எல்லாம் பாத்தீங்களா ஆப்பியத்தில் இந்த ஆறு காலத்தையும் அருமையா பிரிச்சார் அப்பா நீ அனுபவிக்கிற பனிரெண்டு மாதங்களிலும் பனிரெண்டு மாதங்களும் இந்த ஆறு காலங்களாக அமைந்திருக்கின்றன காரே பூஜர் முன்பணி பின்பணி சீரலை வேணில் வேணில் அங்கு இருமுண்டு திறப்பது பெரும்பொழுது சூத்திரம் இந்த ஆறு காலத்துல ஒரு காலமாக அப்பர் சுவாமிகள் பெருமானை சுவைக்கிறார் அது எந்த காலம் அடுத்த மாசம் இந்த ஆறு காலத்தில் ஒரு காலமாக பெருமானை வைத்து சுவைக்கிறார் அப்பர் சுவாமிகள் எங்கே அத்திகளா வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் இந்த ஆறு காலத்துல இறைவேணில் காலம்தான் சுகமான காலம் ஏன் அப்படின்னா இந்த மழை பெஞ்சு பனி அடிச்சு முன்படி பின்பின்லாம் வந்து இன்னும் சரியான கொளுத்துற வெயில் வரல அக்ரிட் தர்மலாம் வரல அது முதுவேணில் இது இது வரைக்கும் குளிர்ந்தும் இனிமே வெயில் வர மாதிரி இருக்கும்போது அந்த குளிர்ந்த நிலையிலிருந்து இளவையில் அடிக்குது பாருங்க அந்த இளவெயில் காலம் தான் நீர் காலம் அதனால எனக்கு நீற்றவை எப்படி இருந்ததுன்னாரு வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் அது மட்டுமா பக்கத்துல ஒரு பொய்கை முசுவண்டரை பொய்கையும் போன்றதே எதுங்க சாமி ஈசன் இணையடி நீடலே அருமையான அப்போ ஆறு காலத்தில் இந்த இளைவேனில் காலம் புண்ணியம் பெற்றது ஏன் அப்ப சுவாமிகள் வாயிலா சுவாமி உங்களுக்கு நீற்றலை எப்படி இருந்ததுனாரு அடாரா அப்படியே தெண்டல் அடிக்க இடைவேநீர் காலம் வர பக்கத்துல ஒரு பொய்கை நல்ல பண்டுகள் எல்லாம் முய்க்குதான் மூசு வந்தரை அப்படின்னு நினைக்கிறீங்க கேட்டா நல்ல அருமையா அந்த தாமரை பூத்த தடாகமடி என்னிட வண்டியை முழிக்குது வெறும் தண்ணியை முழிக்குமா பூ இருந்ததுனால அதனால நல்ல பூ இருப்பதுனால அந்த தாமரை இருந்ததுனால முசு வந்தரை பொய்கையும் போன்றது எது சாமி ஈசன் எந்தை இணையடி நீதலேப்பா காலத்தை எப்படி சொல்கிறாங்க பாத்தீங்களா அவர் நெருநலையாய் நாளையாகி அதுவும் அப்பர் சுவாமி வாக்கு இந்த ஆறு விதமான காலத்துல எப்படி சுவிக்கிறார்னா இளைவெளிர் காலமாக சுவிக்கிறார் கோலமே ஏனை ஆட்கொண்ட கூத்தனி ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே ஊனை என்று உள் காண்பதே இன்னைக்கு நான் என்னைக்குப்பா காண்பேன் குருந்த மரத்தில் வந்து எனக்கு உபதேசம் பண்ணி சென்ற நீ கொஞ்ச நாள் இருன்னு சொன்னேன் இருக்கிறேன் எப்ப எத்தனை நாள் பாருக்கிறது எத்தனை நாள் பாருக்கிறது அவர் பாருங்க எத்தனை நாள் சொன்னேன் எத்தனை நாள் பிரிந்து இருக்கேன் உடனே சுந்தர தேவாரம் எத்தனை நாள் இவர் பிரிந்திருக்கீங்கிறாரு அவர் அதே மாதிரிதான் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே பாவம் ஒருவருக்கு ஒருவர் மிஞ்சி அல்லவா திருவுரில் அப்படியே இருபத்தி எட்டு ஆசிரியர் அடார் இந்த இருபத்தி ஏழுங்கிறத மறந்துடணும் இருபத்தி எட்டு ஆசிரியர்மார்கள் அது வரைக்கும் பாரம்பரியமா இருபத்தி ஏழு சொல்லிட்டு இருந்தோம் இந்த பாரம்பரியமா இருக்கிறத மாத்தும் போது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் படும் இருந்தாலும் அது சத்தியம் ஏ நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் வேற இந்த பெருந்தேவ பாணி மற்ற இதெல்லாம் பாடின நக்கீரர் வேற ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லி பாருங்க ரெண்டையுமே உலகம் உவப்ப வலங்கேற்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு திருமுருகாட்டுப்பட இது சங்கலிக்கு என்னடா அடுத்ததெல்லாம் பாருங்க பெருந்தேவ பாணியெல்லாம் சாதாரண நடந்தது அதனால அது நக்கீர அருளியது இது நக்கீர தேவர் அருளியது பெயர் ஒற்றுமையினாலே இருபத்தி ஏழு ஆசிரியர் மாற்றம் ஆனா அந்த ஆசிரியர் பெருத்த இருபத்தி எட்டு ஆசிரியர் போன இப்ப இன்னைக்கு என்ன கிழமை இந்த சனி ஞாயிறு திருநெல்வேலியில ஆயிரத்தெட்டு வழிபாடு செய்திருக்கிறாங்க ஆயிரத்தி எட்டு வழிபாடு சொன்னா ஆயிரத்தி எட்டாவது வழிபாடு நிறைவுன்னு சொல்லி ரெண்டு நாள் பிரமாதமா கொண்டாடினாங்க <laughs> திருநெல்வேலியில ரொம்ப அருமையா அப்படி கொண்டாடும் போது ஆசை அவங்களுக்கு பன்னெண்டு திருமுறையும் பேசணுமா அதனால என்னன்னா சனிக்கிழமை காலையில ஞானசம்பந்தர் வாக்கில் ஒன்றும் அப்பர் சுவாமி வாக்கில் ஒன்று ஆறு திருமுறை சாயந்தரம் சுந்தரர் மணிவாசுகள் ஆறு ஏழு எட்டு ஆக்க மறுநாள் காலையில திருவசிப்பாவும் திருமந்திரமும் ஒன்பது பத்து பிற்பகல்ல பதினோராம் திருமணி பன்னெண்டும் இந்த ஆறு திருமணி ரெண்டு நாள்ல கால மாலையில பேசிவிடுங்க <laughs> பேராசை வாரியனை பாடுதுங்க நம்ம அதுக்கும் சொல்லிட்டேன் <laughs> இது இப்படியே சொன்னேன் நல்ல ஆட்களையா நீங்க பேராசை வாரியனை பாடுதுங்க நம்ம என்று எங்க பெருமாள் சொன்னார் ஏன்னா பன்னெண்டு நினைச்சு சொல் நல்ல அன்பர் நல்ல அன்பர் அவர்கள் எதுக்கோ என்ன சொன்னேன் இந்த அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல் நாள் இருபத்தி ஏழு ஆசிரியர்களையும் ஆசிரியர்கள் மாதிரி நல்ல இளைஞட்டு ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பையங்களை இந்த இது அதுக்கு அணி அனுப்பிச்சு இவர் தான் ஞானசம்பந்தர் கொஞ்சம் வயசான கோலமா அப்பர் சுந்தரர் மாப்பிள்ளையா மணிவாசகர் ரெண்டும் இல்லாம மாப்பிளையும் அல்ல வயசானவரும் அல்ல மாண்புமிகு அமைச்சராய் மாண்புமிகு அமைச்சராய் இப்படி எல்லாம் போட்டு இருபத்தி ஏழு ஆசிரியர்களையும் அந்த சின்ன பொடுசு பையங்களை வச்சு போட்டு முன்னால ஓதுவார் பாட சொல்லி நான்கு வீதியிலையும் வளம் வந்திருக்காங்க நான் போக முடியல மறுநாள் தான் போனேன் அன்னைக்கு போட்டிருக்காங்க போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில இந்த மாதிரி ஐயா நீங்க எங்களுக்கு காலை மாலை காலை மாலை அதான் ஒரு வேண்டுகோழியா இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் இந்த தரம் போட்டீங்க அடுத்ததுல இருந்து இருபத்தி எட்டு ஆசிரியர்களா போடும் ஏன்னா நீங்க திருமுறை ஆசிரியர் இருபத்தி ஏழு கணக்கு பண்ணி நீங்க இப்ப இருபத்தி ஏழு பேர் இந்த மாதிரி விழாவில் கொஞ்சம் விளையாட்டா வந்து அவங்க எல்லாம் வரும்படியா போதுவார் பாட வச்சீங்க இனி திருமுறை ஆசிரியர்கள் போட்டீங்கன்னா இருபத்தி ஏழுங்கிறத பிளஸ் ஒன்னு போட்டு இருபத்தி எட்டுன்னு ஆக்கிங்க தயவு செய்து மன்னிச்சுங்க அந்த நைக்கிற வேற இந்த நைக்கிற தேவநாயனார் வேற நமக்கு முன்னே ஏன் முன்னே இருந்த பெரியவங்க நான் முன்னே இருந்த பெரியவங்க எல்லாம் காலத்தை பத்தி என்றதில்லை காலம் எங்க மாட்டாங்க இந்த கால ஆராய்ச்சி எல்லாம் இப்ப ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பின்னதான் இப்ப வந்தது அதுக்கு முன்னெல்லாம் ஒண்ணு இல்லை எங்க தந்தையாரே ஞானசம்பந்தர் காலம் ஏழாம் நூற்றாண்டு சொன்னது எவன்டா கண்டா மகாபிரபு அந்த பிரபு எல்லாம் என்னைக்கு தோன்றாங்களோ இவன் தான் கண்டானா அப்படிதான் சொன்னாங்க அப்பா எல்லாம் அதெல்லாம் ஏழாம் எல்லாம் சொல்றது இல்லையா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஏழாம் நூற்றாண்டு அப்பா அந்த அந்த பிரபு எல்லாம் பிரபுமாங்க அந்த பிரபு எல்லாம் தோன்றி எந்த காலமோ இவன் தான் கண்டானா அப்படின்னா அவை ஆராய்ச்சியே பண்ணாத காலம் இப்ப அப்படி இல்லாம பல ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதித்து செய்யறாங்க அதுக்கும் திரும்புறதான் அந்த ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் சோதித்து ஆனா ஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமியிடம் கிபி ஏழாம் நூற்றாண்டுங்கிறது சத்தியம் ஒரு நூற்றாண்டு கழிச்சு எட்டாம் நூற்றாண்டுல சுந்தரர் வந்தது என்பதும் சத்தியம் மாணிக்க வாசகர் முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாள் முன்னோ பின்னோ அதுவும் திருமுறை திருமுறைன்னு ஐயா திருவாரூரை கோயிலா கொண்டது திரிபுரை எடுத்த காலத்துக்கு முன்னையா பின்னையான்னு கேட்கிறார் அப்படி பல கேள்வி கேட்கிறார் முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளி அது போல மணிவாசர் காலம் இந்த இரண்டு பேருக்கும் முன்னோ பின்னோ என்னமோ தெரியல அப்படி இருக்கு சிவ எங்க சுத்தியும் ரங்கரசேவின்னு வைணவத்துல முடியும் தெரியுமில்ல எங்க சுத்தியும் சேவின்னு அரங்கநாதனை செவிக்கணும் நீ எங்க போனாலும் திருவரங்க ஸ்ரீரங்கத்துல வழிபாடு வழிபாடு செய்யணும் உங்களுக்கு அப்பதான் அது ரொம்ப சிறப்பு அது போல நம்ம எங்க சுத்தியும் திருமுறையில விழுந்துடணும் எங்க போனாலும் எனவே இப்படி எல்லாம் இருபத்தெட்டு ஆசிரியர்மார்கள் அந்த வகையில இது ஆமா காலனே உனை என்று கொல் காண்பதே உன்னை எப்பப்பா நான் காண்பேன் என்கிறார் காணலாம் பரமே கண் திறந்ததோர் வானிலா பொருளே இங்கோர் பார்ப்பன பானனேன் படித்தாக்கையை விட்டு நீ ஊனுமாரியேன் புலம் போற்றியே காணலாம் பரமே கண் திறந்ததோர் கற்கு இறந்ததோர் கற்குன்னா கண்ணுக்குன்னு அர்த்தம் கண்ணுக்கு இந்த இந்த மாதிரி ஊனக்கண்ணினால உன்னை முழுது சுவைக்க முடியுமா பெருமானி அதனால கற்கு இறந்ததோ இந்த கண் என்னுடைய இது போன்று இருக்கிற ஆன்மாக்களுடைய அந்த கண்ணாகிய கண்ணால் காணுகிற காட்சிக்கு மேற்பட்டவன் ஏன்னா இவங்க காட்சி எங்கேயோ நிற்கும் அவன் காட்சி எப்படியோ இவ அதை முழுது காண முடியுமா காண முடியாது முழுது காண முடியாது இவன் ஒரு பகுதியை காணுவான் அவ்வளவுதான் பகுதியை காணுவான் நம்முடைய திருக்கல்ட்டுப்படியால ஒரு கருத்து இருக்குது பெரிய ஞானிகள் கூட இறைவனை பற்றி முழுமையாக உணர உணர முடியாது அப்படின்னாரு பெரிய ஞானிகள் கூட ஏன் அப்படின்னாரு இதையா ஞான சம்பந்தர் ஆமா அப்பர் சுவாமிகள் ஆமா என்னையா அப்பர் சுவாமிகள் சுந்தரர் போன்றவர்கள் கூட உணர என்னது மன்னிக்கணும் ஆமா அப்படின்னு ஏன்னா அவங்க அருள் பெற்றாங்களே இவர் குருநாதரன் பெற்று திருவாசகம் பாடினார் அவர் வந்து ஞானப்பால் உண்டு மூன்று திருவரை பாடி கல்யாண கோலத்தோட சென்றார் அப்புறம் சுவாமிகள் வந்து உடனே நான் கூடவே வர்றேன்ப்பா என்று சொல்லி நீங்களா உன்னு கூட வந்து கூட திருப்பமூரில் அடைஞ்சாரே ஆமா அவருக்கு தான் யானையெல்லாம் வந்து நேரம் அழைச்சிட்டு போச்சு சுவாமி அழைச்சிட்டு தான் போச்சு பின்ன அவங்க கூட ஆண்டவனை முழுதும் காணலையா ஆமா காணலை எப்படியா ஒத்துக்கிறது ரொம்ப அருமையானது திருக்கல்ட்டுப்படியார் திருக்கல்ட்டுப்படியார் இந்த உண்மையை சொல்றாரு அவன் சொன்ன பிறகுதான் ஆம் என்று ஒத்துக்கொள்ளும் ஏன்னு ஐயா நீங்க எல்லாம் வந்து கடல்ல குளிச்சிருக்கீங்களா அதிக திலேதர் குளிச்சிருக்கணுங்க அப்படின்னு சொல்லுவோம் ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தத்துல பல தரம் குளிச்சிருக்கேன் அப்ப பரவாயில்ல அகிலத்துல பல தரம் குளிச்சிருக்கீங்க அப்ப நீங்க கடலினுடைய ஆழம் அகலம் நீளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அக்னிதத்துல குளிச்சிருக்கிறேன் திருச்செந்தூர்ல குளிச்சிருக்கிறேன் ஆனா குடிச்சிருக்கிறது உண்மை ஆனா அதனுடைய ஆழம் அகலம் நீளம் எல்லாம் தெரியுமா தெரியாது அதுபோலத்தான் ஞான சம்பந்தர் சுந்தரர் மணிவாசர் போன்றவர்கள் எல்லாம் இறைவனை கண்டு இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் ஆனால் இறைவனை இன்ன தன்மையன் எந்தறி உன்னாயம்மானே என்றுதானே பாடுறாங்க அப்போ அருள் பெற்றவர்கள் அருள் பெற்றவர்கள் தான் ஆனாலும் பெருமானுடைய அந்த ஆழம் அகலம் நீளம் எல்லாம் முழுமையா தெரிய முடியும் எப்படி தெரிய முடியும் ஆனா பெருமாள் பெற்றவங்க எது போல நீ அக்னிரத்துல குளிச்சிருக்கிற திருச்செந்தூர்ல குளிச்சங்கிற மெட்ராஸ்லயே சார் நான் போன திருமையிலா போன திருவள்ளிக்கேணி போய் கடல்ல கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிற அது போல பூம்புகார்ல போய் சார் பூம்புகார்லயே நான் குளிச்சிருக்கேன் கடல்ல சங்கம் இருக்கிறேன் அப்ப பூம்புகார்ல குளிச்சிருக்கேன் ராமேஸ்வரத்துல குளிச்சிருக்கேன் திருச்செந்தூர்ல குளிச்சிருக்கிறேன் மெட்ராஸ்ல குளிச்சிருக்கிறேன் ஆனா அப்ப உனக்கு எல்லாம் கடலை பத்தி தெரியுமோ குளிச்சது என்னமோ சத்தியம் ஆனா தெரியாதுங்கிறது சத்தியம்தான் அது போலத்தான் இறைவன் அருள் பெற்றவர் என்பது உண்மை ஆனால் அவருடைய ஆழாகலம் நீளம் முழுமையா சொல்ல முடியாது இவரே அளவறுப்பதற்கு அறியவன் அவருடைய அளத்தை அறிவிடும் ஆறறிவார் அவர் அகலமும் நீளமும் யாரு திருமூலர் திருமூலர் ஆறறிவார் அவர் அகலமும் நீளமும் ஒருத்தருக்குமே தெரியாதுப்பா ஆனா அவங்க அருள் பெற்றவங்க தான்ப்பா என்றெல்லாம் சொல்லிடும் பாருமையா சொல்றேன் எனவே இப்படி இங்கே நம்முடைய அருள் பெற்ற நம்முடைய மணிவாசக பெருமான் காணலாம் பரமே கட்டிறந்ததோர் கற்குனா கண்களுக்கு என்ற பொருள் கண்களுக்கு இறந்ததோர் கண்களுடைய அந்த காட்சிக்கு மேற்பட்டதாக காணலாம் உன்னை கண்டு மகிழலாம் சரிங்களா வாழ்நிலா பொருளே வானிலா வாழ்ன ஒளி ஒளி பொருந்தி இருக்கின்ற பொருளே அப்படின்னார் பார்த்தீங்களா வாழ் என்பதற்கு ஒளி ஒளி என்பது நல்ல ஒளியா இருக்கிறது வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அங்க என்ன வாழ்த்தடங்கன்னா வாழ்ன ஒளி பொருந்திய நீண்ட கண்ணு வாட்டடங்கன் மாதே வளருவியோ வஞ்சவியோ நின் செவிதன் எல்லாம் மார்கழி மாசம் வருது பாருங்கள் என்ன பதினஞ்சு நாள் தான் இருக்கு <laughs> எல்லாம் இப்பவே ஆயத்தமாகிறோம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் பார்க்க எனவே